திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் புறம்பயம் திருச்சிற்றம்பல மரம் பய மலைந்தவர் மதிர்பரீஷருத்தனை நிரம்பசோமை செம்மையோடி செய்தொனது நீர்மை திறம்பய நுறும் பொருள் தெரிந்துணரு நால்வர் கரம் புறம் பயம் அமர்ந்தோய் விரித்தனை திருச்சடை அரிதொழுகு வெள்ளம் தரித்தனை அதன்றியும் மிக பெரிய காலன் எருத்திர புதைத்தனை இளங்கிழையோர் பாகம் பொறுத்துதல் கருத்தினை புறம்பயம் அமர்ந்தோய் விரிந்தனை குவிந்தனை விழுங்குயிர் பெருமிழ்ந்தனை திரிந்தனை குறந்தோசே பெருந்தகையோ நீயும் பிரிந்தனை புணர்ந்தனை பிணம் புகுமயானம் புரிந்தனை மகிழ்ந்தனை புறம்பயம் அமர்ந்தோய் வளங்கெழு கடும் கடும்புனலொடுஞ்சடையொடுங்க துளங்கமரிளம்பிரை சுமந்தது விளங்க உளங்கொள வளைந்தவர் சுடுஞ்சுடலை நீர் புலங்கொள விளங்கினை புறம்பயம் அமர்ந்தோய் பெரும்பிணி பிறப்பினோடிறப்பிலையோர் பாகம் கரும்பொடு படுஞ்சொலின் மடந்தையை மகிழ்ந்தோய் சுரும்புணர் அரும்பவிழ் திருந்தி ஏழு கொன்றை விரும்பினை புறம்பயம் அமர்ந்த ஈரையோனே அனற்படு தடக்கையவர் எத்தொழிலரேனும் நினைப்புடை மனத்தவர் வினை பகையோனியே தனற்படு சுடற்சடை தனி பிறையோடொன்ற புனற்படு கிடைக்கையை புறம்பயம் அமர்ந்தோயே மரத்துரை மறுத்தவர் தவத்தடியருள்ளம் அறத்துரையொருத்துன தருட்கிழமை பெற்றோர் திறத்துள திறத்தினை மதித்தகல நின்றும் புறத்துள திறத்தினை புறம்பெயமர்ந்தோய் இல இலங்கையை இறைஞ்சிறை விலங்கலின் முழங்க உலங்கிழு தடக்கைகள் அடர்த்திடலும் மஞ்சி வலங்கொள எழுந்தவன் நலங்கவீன அஞ்சு புலங்களை விலங்கினை புறம்பயம் அமர்ந்தோ வடங்கெட நுடங்குண இடந்த வீடை அல்லி கிடந்தவன் இருந்தவன் அளந்துணரலாக தொடர்ந்தவன் ருடம்பொடு நிமிர்ந்துடன் வணங்க புடங்கருள் செய்தொன்றினை புறம்பயம் அமர்ந்தோய் விட கொருவர் நன்றன விட கொருபர் தீதன உடற்குடை களைந்தவர் உடம்பினை மறைக்கும் படக்கர்கள் பிடக்குறை படுத்துமையோர் பாகம் அடக்கினை புறம்பயம் அமர்ந்த உறவோனே கருங்கழி பொருந்திரை கரை குலவு மூத்தம் தருகழு மலர்த்திரை தமிழ்கிழமை ஞானன் சுரும்பவிழ் புறம்பயோ அமர்ந்த தமிழ் வல்லார் பெரும்பிணி மருங்கர ஒருங்குவர் பேரப்பே சுவாமி சாட்சி வரதநாதர் அம்பாள் கரும்பென்ன சொல்லம்மை